கையை வச்சுன்னு முகத்தை அப்படி மேல சூரியனுக்கு அப்படி அப்படி ஜபம் பண்ணணும் அது மாதிரி ஜபிச்சா ஆயிரம் ஆவர்த்தி ஜபிச்சு விட்டா அவன் சூரியனுக்கு சமானமா ஆயிடுவன்னு சொல்றாள் முடியல நூத்தி எட்டாவது ஜபிக்கணும் அதுவும் முடியல ஐம்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினெட்டு பத்துக்கு குறையப்படாது ஏன்னா ஆபத்தால் அப்புறம் கூட பத்து காயத்ரி குறையப்படாதுன்னா ரொம்ப ஆபத்தா இருந்தது ஆத்துல ஆறா வயசான கழவாழ்ந்து வீழ்த்தம் இருந்தது அப்ப பத்து ஆவர்த்தி பண்ணு போறோம்னா அதுக்காக நித்தியம் பத்தாவது பண்ணா நித்தியம் யாருக்கோ இழுத்துட்டு அர்த்தம் அவன் அப்படி பண்ணக்கூடாது நித்தியம் ஆபத்துன்னு அர்த்தம் அவனுக்கு ஏதோ ஆபத்து காலத்துல சொன்னத்தை வந்து எல்லா காலத்துக்கும் உபயோகப்படுத்திக்கலாமா அப்படி அப்படி உபயோகப்படுத்திக்க கூடாது ஆகினாலே நிறைய தான் பண்ணணும் மகாபாபங்கள்லாம் போகும் மத்தியமா அதமாக சாயங்கால சந்தி சூரியன் அப்படி காணாமல் குடு கண்டுகுடு காணாமலும் கோணாமலும் கண்டுகுடு இப்படி எல்லாம் சுத்தர் எடக்காட் சுத்தர் சொல்லுவாரா சூரியனை காணாமல் ஒளியற்காலம் வர்க்கதானம் பண்ணணுமா ஆகாஷ் சூரியன் அப்படி மேல கோணி போயிடா அந்தண்ட வராம இருக்கிற போது கொடுக்கணுமா மத்தியான சந்தி சாயம் செஞ்சு அப்படி கண்டு கொடுக்கணும் சூரியன் தெரியல போது கொடுக்கணும் காணாமல் கோணாமல் கண்டு கொடுன்னு சொல்றது கடக்காட்டு சித்தர் சொன்னார்னு சொல்றது அவர் சித்தர் அவர் ஏதோ ஜென்மான் தெரியுமானே ஒரு கர்ம வசத்தினாலே இடையனா வந்து பிறந்துட்டார் அப்பவும் ஞானம் நஷ்டமாகல ஞானம் இருக்கு தூங்கி இருந்திருந்ததுக்காக அடியில தலா நீங்க வச்ச கடியாரம் இல்லாம போயிடுமோ உடனே எடுக்கிறான் பாருங்க பிரஜையோட வச்சான்னா அழகா எடுப்பான் அஷடா இருந்தா ஊரெல்லாம் தேடிவிட்டு கடைசியில தலாணி எடுப்பான் காலை வச்சாலும் எப்போது மேலே கண்ணாடி உடஞ்சி போயிடும் போனா என்ன கண்ணாடி போட்டுக்கிறேன் மறப்புறான் இவனுக்கெல்லாம் கடியாரம் என்னத்துக்குங்களே இப்ப இந்த கடியாரம் அடியில வச்சது கூட தெரியாதவனுக்கு கடியாரம் என்னத்துக்கு இப்படி வந்து பிரஜையோட வைக்கல சரியான ஸ்மரணத்தையோட வைக்கல நல்ல ஸ்மரணத்தோட வச்சவன் அழகா இருந்திருந்ததே கையை வச்சா ஆம்புறது தூக்க கலக்கத்துல வச்சவன் தாடுறான் அது மாதிரி தான் நல்ல பிரஜையோடு செஞ்ச கர்மாவெல்லாம் அடுத்த ஜென்மாவிலே அப்படி பலனை சரியா கொடுக்கும் பிரஜை இல்லாம செஞ்சவெல்லாம் தேடுறான் பாருங்க அப்படித்தான் தேடுவான் எல்லா சந்தேகமா இருக்கும் ஒன்றும் புரியாது அதனால நல்ல பிரஜையோட ஒரு ஒரு காரியத்தையும் நல்ல நிச்சயத்தோடு செய்யணும் அப்படி செஞ்சா ஜென்ம ஜென்மாந்தரங்கள்ல விடாதது அப்படி பிடிச்சுக்கிட்டே வரும் நம்ம அதனால முட்டகுரை தொட்டகுறைங்கிற பாருங்க அதுதான் வந்து இடக்காட்டு சித்தர் अन्यत्र सन्ध्या वेदशाखाधर्मकर्माणि पत्रम् तस्मान्मूलम् यत्नतो रक्षणीयम् चिह्ने मूलेनैव वृक्षो न கணிஜம் மரத்தை சொல்லுவது போல் சொல்லுகிறார்கள் வியாசன் ஒரு பெரிய மரம் சந்தியாவந்தனம் இருக்கே அது வேண மரத்துக்கு வேறு இதுக்கு கலைகள் வேதங்கள் கலைகள் நல்ல கர்மங்கள் பண்றோமே அது இலைகள் ஆகினால இந்த மூலம் வேர்கள் எதுன்னா சந்தியோபாசனம் அந்த வேரை காப்பாத்தாமல் விட்டுட்டா எல்லாம் போயிடுங்கிற சத்கர்மங்கள் எல்லாம் போயிடும் வேதம் போயிடும் உலகம் போயிடும் தேசத்துக்கு கஷ்டங்கள் வந்துவிடும் தஸ்மாத்து மூலம் எத்தனத்தோ ரட்சணீயம்னா ரொம்ப சிந்தியா அந்த மூலமான சந்தியாவந்தனத்தை ரட்சிக்கணும் அதை விட்டுவிடப்படாதுன்னு காயத்ரியினுடைய மகிமையும் சந்தியோபாஸ்தியினுடைய மகிமையும் சொல்லி ஒரு ृक्षालकान्यत्र सन्ध्या वेदशाखाधकर्माणि पत्रम् तस्मान्मुखम् यत्र रक्षणीयम् छिन्ने मूलेनैव वृक्षणशाखा அவன் எவன் ஒருவன் சஞ்சோபாசனத்தை விட்டுட்டானோ அவன் மனிதனே இல்லைன்னு விட்டாள் அவன் அப்படி அவன் பண்ணாமல் விட்டுட்டானே ஆனா சஞ்சோபாசனத்துக்கு அதிகாரம் இல்லாதவர்கள் பண்ணாத போனா பாதகம் இல்லை அந்த அதிகாரத்தை பெற்றவன் பண்ணாமல் விட்டானே ஆனா அவன் ரொம்ப பகிஷ்கிருதனா ஆயிடுவன் பரமதோஷங்கள்லாம் வந்துவிடும் ரிஷிகள் அது யாசர் போய் அப்படி சொல்றாள் नित्यमृगसंयम् சஞ்சோபாசனமுத்தமம் ஆகினால் நித்தியம் சஞ்சோபாசனத்தை விடாமல் செய்யணும்னு தஸ்மான் நித்தியம் பிரகர்த்தவ்யம் சஞ்சோபாசனமுத்தமம் அதிகாரி உபாசனத்தை விட்டுட்டு வேறு எந்த கர்மா பண்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொற்பமாவது பண்ணி பண்ணம் சொற்பமாகவாவது சந்தியோபாசனத்தை சில நிமிஷங்களுக்குள்ளேயாவது பண்ணி காய்ச்சி ஜபிச்சு உபஸ்தானம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கடைசியில கிருஷ்ணான ஸ்மரணம் புறம் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு பன்னிரெண்டாவத்தி கிருஷ்ணஸ்மரணம் பண்ணிவிட்டா ஏதாவது வைகல்யங்கள் வந்திருந்தது சரியாம பண்ணாமல் தவறுகள் நேர்ந்திருந்தா அந்த தோஷங்கள்லாம் போயிடுமா பகவன் நாமோச்சாரணத்தினாலே சந்தியோபாசனத்தை அவசியம் பண்ணணும்னு தேவி பாகவத புராணத்துல வியாசர் சொல்றாள் गृहे साधारणा प्रोक्ता விட்டா வீட்டுல சஞ்சோபாசனம் மொத்தம் பண்ண சாதாரணக்கு என்ன பலம் உண்டோ அந்த பலம் கிடைக்கும் அதையே பசுமாடு கட்டிடத்துல போய் பண்ணானேயானா அது ரொம்ப மகாபலத்தை கொடுக்கும் பகவத் சந்நிதியில போய் நதி தீரங்கள்ல போய் பண்ணினானேயானா ரொம்ப ஏராளமான பயனை அளிக்குங்கிறார் பசு கட்டிடத்துல பண்றது ரொம்ப நல்லது நதி தீரங்கள்ல போய் பண்றது ரொம்ப நல்லது பகவத் சன்னிதியில போய் தது ஆனந்தாயக அனந்தம் விஷ்ணு சன்னிதம் நாராயணனுடைய சன்னிதியில ஸ்ரீனிவாசனுடைய சன்னிதியில போய் பத்து ஆவர்த்தி காயத்ரி ஜபிச்சா கோட்டி ஆவர்த்தி ஜபிச்ச புண்ணியம் பசுமாடு கட்டடத்துல இடத்துல போய் பண்றது ஜபஹோமங்களே அது ரொம்ப மகாபலத்தை கொடுக்கும் நதி தீரத்துல பண்றது மகாபலத்தை கொடுக்கும் நீ இப்படி பண்ற இடத்தை பொறுத்து சொல்றாள் தேவி கே அவளுடைய சந்ததியில போய் ஜபிக்கிறது ரொம்ப சிறந்தது மகாட்சேமத்தை கொடுக்கும் விடால் தேவி என்ன அது தேவி உபாசனம் தான் காயத்ரி ஆகினால அம்பாளுடைய சந்திசீல பண்றது மகாபலத்தை கொடுக்கும் நாள் வியாசர் ததோ सन्ध्यात्रयम् प्रकर्तव्यम् तदा सन्ध्याय कल्पते ஒருத்தன் மூணு சந்தியும் பிராத சந்தி மாத்தியந்தின சந்தி சாயம் சந்தி இந்த மூன்றையும் செய்துட்டானேயான அனந்த பலம் அந்த குடும்பத்துக்கு ஏற்படுங்கிறாள் குவிச்சு வச்சு விடுவன் புண்ணியத்தை குடும்பத்துக்கு ஒரு விதமான குறைவு அந்த குடும்பத்துக்கு வரவே வராதுங்கிறாள் अपरम् இருப்பதாக நினைச்சு இதை விட்டுட்டு வேற எதையாவது உபாசிச்சானே அந்த தெய்வம் பலனை கொடுக்காது பலனை கொடுக்காம கை விட்டுடும் காயத்ரி ஜபிச்சு விட்டு பாக்கி தெய்வத்தை உபாசிக்கணும்னு சொன்னாள் விஷ்ணு அப்படி வாக்கியத்தை சொல்லல காயத்வ அவசியமாக சகல வேதங்களும் எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கு ருக்வேதம் எதிர்வேதம் எல்லாம் சொல்லியிருக்கு அதனால காயத்ரியாவது சாவதானமா ஜபிக்கணும் க்ஷேமத்தையும் கொடுக்கும் சில பாபங்களுக்கு பிராயஷ்டித்தம் இல்லையிட்டு ஜபிச்சா அந்த பாபங்கள்லாம் போயிடும் எந்தெந்த பாபம் நாள் குரு தற்பகா தகப்பனை கொன்னவன் தாய கொன்னவன் புரூணஹத்தி பண்ணினவன் வேதாத்தியனம் பண்ணவன் குழந்தை நல்ல சாதுக்களுடைய பொருளை அபகரிச்சவன் கள்ள குடிச்ச பிராமணன் இவனுக்கெல்லாம் பிராயஷ்டித்தம் இல்லை இந்த பாபங்கள்லாம் போயிடுமா இந்த காயத்ரி ஆயிரம் ஆவர்த்தி ஜபிச்சானையான ஓ சத்தில்பிஷம் நாஜயதி त्रीणि जन्मानि मानवः திரிகரணத்தினாலையும் பண்ணின பாபம் மூணு ஜென்மாவில பண்ண பாபங்கள்லாம் போயிடுமா மூவாயிரம் காயத்ரி ஜபிச்சா மூணு ஜென்மாவில திரிகரணத்தினாலையும் பண்ணின பாபம் இருக்கே அந்த பாபங்கள்லாம் மூவாயிரம் காயத்ரி ஜபிச்சா சொல்றாள் ரிஷிகள் அப்படி மருந்துக்கு பேர் போட்டு இது தலைவலியை போக்கும்னு சாப்பிட்ட உடனே தலைவலி நிக்கிறது பாருங்க வயிற்று வலியை போக்கும் ஒரு மாத்திரையை கொடுத்தா வயிற்று வலி உடனே நிற்கிறது பாருங்கள் அது மாதிரி பாபங்களை போக்கும் காயத்ரி ஜபிச்சா அது ஒன்றும் சந்தேகமே இல்லை ரொம்ப கவலைப்படுறவன பெரியவர்கள் காயத்ரி ஜபத்தை ஸ்ரத்தையா பண்ணி க்ஷேமமா இருப்பேன்னு சொல்லுவார்கள் கவலையெல்லாம் போயிடும் கஷ்டங்கள்லாம் நீங்கி போயிடும் அதனாலதான் அதை பண்ண மாட்டேங்கிறான் அது ரொம்ப உசந்ததுங்கிறத வேற இன்னொன்று நாளை பார்க்க வேண்டாம் பண்ண விட்டல பாருங்களேன் எத்தனை பேர்களுக்கு காயத்ரி பண்ணணும் நல்லதுன்னு தெரியல தெரியுது தெரிஞ்சும் பண்ண விட்டல அதனாலே அது உயர்ந்த மந்திரம்னு தெரிஞ்சுக்கும் பாக்கியசீனா போயிடுவான் பாரு சொல்றாள் ரிஷிகள் எவ்வாறெல்லாம் சொல்லணுமோ அது மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி நம்ம மனசை சரிப்படுத்தி வச்சிருக்காள் அத்தனையும் வந்து தள்ளிவிட்டு துள்ளி அந்தன போனான் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் ரிஷிகள் அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணியிருக்காள் காயத்ரீ பாராயணம் ஒருவன் காயத்ரி ஜபிக்கிறது எது உஷத்தின்னா காயத்ரி மகான்டாய் நாலு வேதங்களையும் ஜபம் மேற்பட்ட புண்ணியமாம் காயத்ரி ஜபிப்பது அப்படிப்பட்ட பெருமை உண்டு நாள் ஜப இப்படி மகிமையை சொன்னால் இதுவும் அம்பாளுடைய அவசியம் காயத்ரி எல்லாரும் ஜபம் பண்ணணும் குழந்தைகளுக்கு காலாகாலத்துல உபநயம் காயத்ரி ஜபிக்க முடியா பண்ணணும் அதை ரொம்ப பேர்கள் கவனிக்கல குழந்தை காலேஜில் படிக்கிறான் அப்புறம் கல்யாணத்துக்கு பொன் ஜாதகம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது உபநயனம் விவாகம் அப்புறம் அடுத்த கல்யாணம் சீமந்தம் எல்லாத்தையும் சேர்த்து நாள் பாருங்கிறான் அப்படிலாம் சொல்ல நம்ம தேசத்துக்கு இது அவமானம் இல்லையா காலாகாலத்துல காயத்ரி உபதேசம் பண்ணி பிள்ளைகளுக்கு அது ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கும் அவனுக்கு மந்திரம் சொல்ல தெரியலையேன்னு சில பேர்கள் நினைப்பாள் காயத்ரி உபதேசம் பண்ணிவிட்டா தானா சொல்லுவான் மந்திரம் தானா காயத்ரியனுடைய புண்ணியம் ஆமா பைப்புல ஜலம் மல்லியேனாக்க பக்கத்தாத்துல இருந்து ஒரு சும்ப கொண்டு விடு அப்படி நிமித்தி வச்சு அடிச்சா அது அப்புறம் அடுத்தாத்துக்கும் சப்ளை பண்ணும் அது அப்படி ஆயிடும் அது அது போல அவன் வாக்குனால பேச சக்தி இல்லையே மந்திரத்தை உச்சரிக்க சாமர்த்தியம் இல்லையே நாம் நினைப்போம் காயத்ரி உபதேசம் பண்ணி அவன் அறகுறையா அப்படியே ரெண்டு மூணு நாளைக்கு சொன்னான்னா அப்புறம் நன்றாக சொல்ல ஆரம்பிச்சு விடுவான் அவனுக்கு சகல வித்தைகளும் அவனை தேடிக்கொண்டு வரும் அவசியம் காயத்ரி ஜபிக்கணும்னு சொன்னாள் சிந்தாமணி கிரகம் மணித்வீப்பில் இருக்கு பராசக்தி அங்க இருக்கா ஆமா எல்லா தேவதைகளும் சேர்ந்து அங்க ராஜராஜேஸ்வரியா பட்டாபிஷேகம் பண்ணி அம்பாள் வழங்குறாள் அந்த லோகத்தை பத்தி வர்ணிக்கிறாள் அந்த லோகத்தாலே நம்ம பாபங்கள்லாம் போயிடுமா சர்வ பாபமும் போயிடுங்கிறாள் எத்தனையோ தலைமுறையில பண்ண பாபங்கள்லாம் போயிடுமா அம்பாளுடைய பெருமையை காட்டா பிரம்ம மூன்று பேராம் ஏனால் எல்லா லோகத்துக்கும் மேற்பட்டதாம் அது சர்வலோகோ மணித்வீபம் இருக்கு அதுல அம்பாள் பிரகாசிக்கிறாளாம் சிந்தாமணி கிரகம் இருக்கு அதுல அம்பாள் பிரகாசிக்கிறாள் அதுக்கு சர்வலோகம்னு பேராம் எதுனாலே நாள் गो यस्माजिः सर्वलो वस्ततः சமம் त्रिलोक्यान्तु सुन्दरम् विद्यते क्वचित् கைலாசத்துக்கும் மேற்பட்டதாம் வைக்கும் மேற்பட்டதா அதனால சர்வலோகம்னு பேரா பூலோகத்துக்கும் மேற்பட்ட லோகத்துல கோபாலன் ராதையோட கூட வசிக்கும் இடம் அது அந்த லோகத்துக்கும் மேற்பட்ட லோகம் சர்வலோகம் மணித்வீபம் இருக்கிற இடம் அது கீழான அழகு வாய்ந்த உலகத்திலே இல்லையாம் तत्समम् त्रिलोक्यान्तु सुन्दरम् विद्यते क्वचित् क्षत्रीभूतम् त्रिजगतः भवदन्तापनाशकम् அது பிரம்மலோகத்துக்கும் மேல் இருக்குன்னா எல்லா உலகத்துக்கும் கொடையாக இருக்காம் வெயில்ல போறவனுக்கு கொடை தாபத்தை போக்கும் சாம்சாரிகமான தாபத்தை போக்கும் லோகமாவது ஜனன மரணத்தால் நமக்கு ஏற்பட்ட எத்தனையோ பாபம் தாபங்கள்லாம் இருக்கு பாரு அதெல்லாம் போயிடுமா அந்த லோகம் ஸ்மரிச்சா போருமா ஆத்தியாத்மிக துக்கங்கள்லாம் விலகிவிடுமா சத்ரீபோதம் மணிதீபரிதா மணித்வீபம் இருக்கு அதுல சிந்தாமணி கிரகம் இருக்கு சிந்தாமணினாலே கட்டப்பட்ட ஒரு கிரகம் அதை சித்தி தீவுன்னு சொன்னோமோ இல்லையோ தீபம்னு சொன்னோமே சமுத்திரத்து மத்தியில் இருப்பதற்கல்லவா தீபம்னு பேரு என்ன சமுத்திரம் இங்க இருக்கு உப்பு சமுத்திரமா அல்லது ததி சமுத்திரமா க்ஷீர சமுத்திரமா என்னன்னா அமிர்தமயமான சமுத்திரமா அமிர்தமயமான சமுத்திர மத்தியில இருக்கான் மணி அந்த சமுத்திரக்கரையில மணல் எதுன்னா நல்ல ஸ்வச்சமான மணிகள்லாம் ரத்னங்கள்லாம் கிடக்கும் அதான் மணலாம் மணலாமங்க அந்த அமிர்தமயமான சமுத்திரக்கரையில அதுக்குள்ள சமுத்திரத்துக்குள்ள பெரிய பெரிய சிமி திமிங்கலங்கள் மீன்கள் இருக்குமே இதுல என்னன்னா வலம்புரி சங்குகள் எல்லாம் இருக்கான் அவன் சங்க தீர்த்தத்தை மேல புரோட்சிச்சு விட்டா பதினாயிரம் மகாபாபங்களை போக்குமாம் அது பதினாயிரம் மகாபாபம் பண்ணத்தை போக்குமாம் சங்க தீர்த்தத்தை மேல புரோட்சிச்சு விட்டா சுவாமிக்கு அப்படி சித்தி புரோட்சிச்சு விட்டா அது சாமான்யமான சங்கத்தினாலேயே புரோட்சிச்சா வலம்புரி சங்கத்தினால புரோட்சிச்சா எத்தனை பாபத்தை போக்கும்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட வலம்புரி சங்குகள் எல்லாம் மீன்களாக அந்த அமிர்தமயமான சமுத்திரத்தில் இருக்கான் ரத்னா விதமான புஷ்பங்கள் பல விதமான தோல் இருக்கான் துளசி இத்தியாதி தருஜாதி வதான்யுபவனா எத்தனையோ பழுத்த எல்லாம் இருக்காம் பழங்கள் குலகுலகலையா தொங்குறதாம் பலவிதமான பட்சிகள்லாம் மங்களம் அர்த்திக்கிறதா நூறு மைல் பத்து யோஜன தூரம் அதாவது நூறு மைல் தூரம் அந்த வாசனை இந்த புஷ்பத்தினுடைய எங்க பார்த்தாலும் வீசுகிறதாம் நானா தேவர்கள் அங்க அம்பாளுடைய பிரசாதத்தை அடைவதற்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காளா நானா சித்தை பரிவிதா அறுபத்தி நாலு கலைகளும் உருவோடு அங்க வசிக்கிறதா मध्ये மத்தியே भुवि समासीनाः चतुष्षष्टिमिताः कलाः समन्तात् पद्मनागस्य परिवार्य स्थिताः सदा பத்மராகம் அங்க இருக்கு அதை சுத்தி இந்த அறுபத்தி நாலு கலைகளும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் சமந்தா प्रज्ञा அங்க சகல வித்தைகளும் அங்க இருக்கு சகல தேவதைகள் அங்க இருக்கா பல தேவதைகள்லாம் அங்க இருக்காளா எல்லாரும் அந்த இடத்துல வசிக்கிறார்கள் தெய்வங்களை எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய இடம் சொன்னாள் தத்ர சுஷ்ரூஷ பண்ற ஸ்திரீகள் பல பேர்கள் இருக்காளா அந்த சுஷ்ரூஷ பண்ற ஒவ்வொருத்திக்கும் லட்சம் லட்சம் மேலக்காரிகளா அப்படி பரிச்சரியா அம்பாளுக்கு தத்ர ஸ்ரீ புவனேஸ்வரியா பரிச்சாரிகா சொல்ல போறாள் பரமேஸ்வரனோட அம்பாளுங்க அங்க அமர்ந்திருக்குதே கல்யாணமா ரத்னமீர் அவர்கள் சொன்னதும் மேல வர்ணிக்கிறேன் இந்த புவனேஸ்வரி ஹோமத்திற்காக இதுவரை நன்கொடை டிக்கெட் எல்லாம் மசூலாய் செலவு செலவானாக்கி பதிமூணாயிரத்தி நானூத்தி பதிமூணு ரூபாய் இதை வந்து டாக்டர் சூரியனம் கொடுத்திருக்கிறோம் இதை தவிர ஜெகத்குரு காமகோடி பீதாதிபதி அவர்களுடைய எழுபத்தி ரெண்டாவது ஜெயந்தி மகோத்சவம் போன அனுராக அனுஷ நட்சத்திரத்திலிருந்து இப்போ வரப்போற அனுஷ நட்சத்திரத்துக்கும் பக்தர்கள்லாம் நடத்துறாள் மடத்திற்கும் இந்த உற்சவத்திற்கும் சம்பந்தம் ஒண்ணும் இல்லை அவ நடத்தி சொல்லி நடத்தல அங்க பக்தர்கள்லாம் சேர்ந்து நடத்துகிறார்கள் வேத பாராயணம் நடக்கிறது போன நட்சத்திரத்திலிருந்து நாளை முதல் அந்த ஜெயந்திக்காக பிரவச்சனங்கள்லாம் அங்க நடக்க போறது காஞ்சியில காமாட்சி கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய மைதானத்தில் நடக்கிறது தினம் நான் போய் பாதுகா பட்டாபிஷேகத்துக்கு ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சு சொல்ல போறேன் காஞ்சியில பக்தர்கள்லாம் அங்க கொண்டவர்கள்லாம் வரலாம் அம்பாலையும் தரிசனம் பண்ணலாம் காமாட்சியும் காமாட்சி வாரி வாரி கொடுக்கிறவளவள் கான் சொன்னா சரஸ்வதி மான்னா மகாலட்சுமி அந்த ரெண்டு தேவத்தையும் அச்சின்னா கண் கண்ணால கொடுக்கிறவள் கண்ணால வித்தையும் லட்சுமியும் வாரி அரைக்கிறவளுக்கு காமாட்சி என்று பெயர் மீன் தன் குஞ்சுகளுக்கு பசிச்சு அப்படி ஜப்பு கத்தும் குட்டிகள்னா தாய் மீன் என்ன பண்ணும் முன்னாடி போயின்றது அப்படி திரும்பி ஒரு தடவை தன் அழகான கண்கள்னால பார்க்கும் பார்த்த உடனே வயிறு ரொம்பி போயிடுமா குஞ்சுகளுக்கு அது மாதிரி காமாட்சி பார்வையினாலேயே நம்ம நீக்கிவிடுவா அதனால காமாட்சியின் வேலைகளுக்கு அப்படிப்பட்ட பராசக்தியினுடைய பக்கத்துல ஜெயந்தி மகோத்சவம் நடக்குது எழுபத்தி ரெண்டாவது ஜெயந்தி அவர்கள் ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு வருஷ காலமாக பீடத்தில் இருந்து சதாச்சாரத்தோட கூட எத்தி சம்மத்தை சரியாக அவலம்பிச்சு ஆங்காங்கு சம்மத்தை பிரச்சாரம் பண்ணி பல சம்பங்களை நடத்தி எத்தனையோ காரியங்கள்லாம் செஞ்சு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஜெயந்தி உற்சவத்தை பக்தர்கள்லாம் நடத்த வேண்டியது ரொம்ப அவசியம் அவர்களுடைய பிரசாதம் பரிபூர்ணமா நமக்கு உண்டாகணும் நம்ம சென்ன மாகாணத்திலே நடக்கிற தர்மம் தான் இப்ப இந்த ஆறு கிரகத்தாலே ஏற்பட்ட கோளாறுகளை எல்லாம் நீக்கிட்டு ஆறு கிரகங்கள் சேருவதனாலே பல பீடைகள் பல வருஷம் தொடர்ந்து அதனால இருக்குமா பலம் ஜுரம் முற்றுட்ட ஜரம் வெளிச்சத்தினால ஏற்பட்ட பலகீனம் எத்தனை நாளாகுது எத்தனையோ நாளாகும் அதுபோலதான் இந்த ஆறு கிரகம் ஆறு கிரகத்தினுடைய சேர்க்கை இப்ப நாளையிலிருந்து சந்திரன் மாறி வரான்னாலும் பாக்கி ஐந்து கிரகங்கள் அங்க இருக்கு அந்த கிரகங்களுடைய சேர்க்கையினாலே பலவித தொல்லைகள் ஏற்படுங்கிறாள் அந்த தொல்லையெல்லாம் நீங்குவதற்காகத்தான் இந்த கோட்டி ஹோமம் நடக்குது அதோட கூட அதிக பாகம் நம்ம தேசத்துக்கு ஏற்படாது அதற்கு என்ன காரணம்னா ஆலய வழிபாடுகளே நல்ல முறையிலே ஸ்ரீமான் பக்தவத்சலம் அவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள் அவர்களுடைய ஒரு ஒரு பொறுப்பு பெரிய பொறுப்பு ஆலயத்தில் நல்ல விசுவாசம் அவருக்கு அது முதல் நாளாக முத்திரங்க முதலியார் மாமா இருந்தாலே அவனாலேருந்து எனக்கு அவளை தெரியும் உள்ளே ஒரு கபடம் இல்லாத பேசுறவர்கள் எது மனசுல இருக்கோ அதை சொல்வார்கள் நல்ல எண்ணத்தோடு கூட ஆலயங்களை ரங்கநாதனுடைய கோவிலை எவ்வளவு சீக்கிரத்துல ரட்சிச்சாரு சமம் அந்த சமயத்துல அது மாதிரி எத்தனையோ கோவில் இப்ப தாய்மானவர் கோவில் அதுக்கெல்லாம் அவர்கள் பணம் ரொம்ப கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்க சொல்லியிருக்கா இல்லாமலாம் அந்த கோவில்லாம் இப்ப கட்டி ஆகாது தாய்மான சுவாமி கோவில் இன்னும் திருவானக்காவல்ல ரூதி பிராகாரம் சிதம்பரத்துல பிராகாரம் சிதம்பர பிராகாரம்னா ஒரு அடிக்கு நூறு ரூபாய் யாருதான் நம்ம மேல அஞ்சாறு யானை சேர்ந்து நடக்கலாம் ரெண்டு கார் விடலாம் சிதம்பரம் அந்த மதல் இருக்கே இந்த மதல் மேலே அப்படிப்பட்ட மதல்களை எல்லாம் ராஜாக்கள் இப்ப கட்டி வைத்தார்கள் அதுகளையெல்லாம் இப்போ அவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள் இதெல்லாம் நமக்கு பெரிய பாக்கியம் இந்த புண்ணியங்கள்லாம் சேர்ந்துதான் கஷ்டங்கள் அப்படி குறையிறது அவன் கஷ்டங்கள் பெரிய கஷ்டங்கள் வர வேண்டியதெல்லாம் அப்படி தவிர்க்கப்பட்டு வருகிறது எல்லாரும் தெய்வத்தனத்துல ஒரு விசுவாசத்தோட ஆலயத்துல போய் ஒரு தரிசனம் ஒரு ஜபம் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு நமஸ்காரம் ஒரு பிரார்த்தனம் சிறிது காலம் தியானம் அவரவர்கள் தங்களுடைய வகைக்கு தகுந்தபடி எந்தெந்த முறையில எப்படி எப்படி செய்ய முடியுமோ அது மாதிரி ஸ்திரீகள் புமான்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய அவசியமான காலம் இது அவசியம் எல்லாரும் செய்யணும் புவனேஸ்வரி கோட்டி ஹோமத்துக்கு எல்லாரும் போகணும் இருபத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய் செலவுல அழிச்சுன்னு போய் கொண்டு விட்டு விடுறேங்கிறாரு இது பெரிய லாபம் இல்லையோ பஸ் அதனால எல்லாரும் அதுல சேர்ந்து அங்க வந்து கோட்டி ஹோமத்தையும் பார்த்து பல கஷேத்திர தரிசனங்களையும் பண்ணி அந்த பயனை அடையணும் இந்த ஸ்ரீனிவாசிங்கார் புத்தகம் போட்டதே அவ அந்த கம்பெனியில ரொம்ப அழகான தசாப்தி தோஷ பரிகாரத்துக்காக புஸ்தகம் போட்டால் பல பேர்கள் அதை வாங்கி பல கஷ்டங்கள்ல இருந்து மீண்டும் க்ஷேமத்தை அடைஞ்சே அடைஞ்சேன்னு என்னிடத்திலே சொல்லி எனக்கு பல பேர்கள் லெட்டர் எழுதினார்கள் அவர்கள் செய்கிற காரியத்துக்கு எல்லாரும் உதவி பண்ணி ஸ்ரீ ராமபிரசாதத்தையும் எல்லாரும் அடையணும்னு கேட்டுக்கிறேன் तालवृन्तधरा काश्चिदे सहकाध्यकराम्बुजा काश्चित्ताम्बूलपात्राणि धारयन् ज्योतिगर्विताः ஒரு சில வேலைக்காரிகள் தாளவிருத்தம் விசிறிய வச்சுன்னு விசிறிட்டு இருக்காளா இன்னும் சில வேலைக்காரிகள் தாம்பூலத்தை திவ்யமான தாம்பூலத்தை வாசனையோடு வச்சுருக்காளாம் இன்னும் சில வேலைக்காரிகள் ரத்னமயமான பாத்திரங்களை கையில வைத்துக் கொண்டிருக்கிறார்களாம் அவர்களுடைய ரூபமும் அவர்களுடைய வஸ்திரமும் அலங்காரமும் பார்த்தா ஆச்சரியமா இருக்காம் நல்ல கர்வத்தோட கூட நமக்கு மேல இனி உலகத்துல யார் இருக்கா அம்பாளை வந்து அண்டினோமேங்கிற பெருமையோட கூட அப்படி ஒரு ஒரு வேலைக்காரிகளும் இருக்காளாம் ஒரு ஒரு வேலைக்காரிக்கும் லட்சம் வேலைக்காரிகளாம் அது எப்படி இருக்கும் அந்த மணித்தீபுன்னு அதுல இருந்து பார்த்துக் கொள்ளுங்கள் சில பேர் கொடை பிடித்துக் கொண்டிருக்கிறார்களாம் சில பேர்கள் சாமரம் போடுகிறார்களாம் காட்சி சத்திரதாரிண்யா பாக்கியம் இருக்கணும் ஆலத்தூர்ல ஸ்ரீமான் எம் என் வெங்கடசுப்ரமணிய மடம் ஆலயம் படங்களுக்கு பட்டு கொடைகளை பண்ணி பண்ணி கொடுக்கிறார்கள் என்ன கொடைன்னா எப்படி பார்த்தா அந்த கொடையை பார்த்தா அதுக்காக ஒரு கோவில் கொண்டு போய் அந்த கொடையை பிடிக்கணும்னு தோணும் அந்த கொடையை பார்த்தா அபடைகள் லேசான பசுவை கொண்டு காராம் பசுவே நூத்தி இருநூறு ரூபாய்க்கு வாங்கி இங்க சம்ஸ்கிருத காலேஜில் இப்ப பெரியவாள் இருக்கிற போது கொண்டு விட்டார்கள் வெங்கடசுப்ரமணியம் எம்என் ராமசுவாமி புருஷர்கள் ராமாயணத்தை போட்டு போட்டு எல்லாரும் பாராயணம் பண்ணணும்னு பல வகையில உதவி பண்ணினார்களே அவர்களுடைய தம்பி அவர்கள் அவர்களும் இப்போ பல புத்தகங்கள் உலக க்ஷேமத்துக்காக வருகிறார்கள் அது மாதிரி கிரந்தங்கள் நம்ம தேசத்திலே ரொம்ப இருக்கு ராமாயணத்தை எல்லாரும் அவசியம் படி நமது லாஜன் பிரசில ரொம்ப சொற்ப செலவுல போட்டிருக்கார்கள் அது அவசியம் வாங்கி எல்லாரும் படிக்கணும் கோரக்பூர் எடிஷன் ஒரு புத்தகம் இதுல வச்சிருக்கா இந்த பெட்டியில இந்த தமிழ் அர்த்தத்தோட இந்த புஸ்தக வகையில பதினஞ்சு வகைகள் இருக்கு அந்த புத்தகங்கள் அதுல ஒரு புஸ்தகம் ராமாயணம் முழுக்க சம்ஸ்கிருதத்துல அதையும் வச்சிருக்காரு இந்த பெட்டியில இந்த நூத்தி நாற்பது ரூபாய் விலை சொன்னத்துல அதையும் சேர்த்து தான் விலை அதுல என்னென்ன இருக்குன்னு இந்த பொட்டியை கூட பக்தர்கள் அப்படி பார்த்துட்டு போகலாம் அதுல என்ன இருக்குன்னு விஷயம் புஸ்தகத்தை வாங்கி ராமாயணத்தை எல்லாரும் படிக்கணும் புஷ்பகரா என்னால வசூல் பண்ண முடியுமா இந்த வேற யாராலதான் முடியும் அவர்கள் ஒரு காரியத்தை எடுத்திருந்தா அதை நன்றாக செய்து முடிப்பது அவர்களுடைய வழக்கம் அது அது நன்னா ஆரம்பிட்டும் தூங்காம அந்த பொறுப்புனாலேயும் அவருடைய நல்ல எண்ணத்தினாலேயும் தான் பதிமூவாயிரத்தி லட்சம் ரூபாய் வசூலாயிருக்கு அம்பாளுடைய பெரிய ஜப்ப ஹோமத்துக்கு இந்த புண்ணியம் இங்க இருக்கிறவாள் இங்க வராதவாள் எல்லாருக்கும் கிடைக்கும் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை கூட்டி ஹோமம் புவனேஸ்வரி மந்திரத்தை ஒருத்தர் ஜப்பம் பண்ண முடியுமா அல்ல ஜபிச்ச மந்திரத்துக்கு ஹோமம் தான் பண்ண முடியுமா நைவேத்தியம் பண்ண முடியுமா நம்ம ஆகுதிகள்லாம் கொடுக்க முடியுமா எல்லாத்தையும் பண்ண போறா அப்பயுமே எல்லாருக்கும் வரப்போறது இது ஒரு பெரிய லாபம் இது சில பேர்கள் நல்ல நிலக்கண்ணாடிகளை கையில வைத்து இருக்கிறார்களாம் மேலக்காரிகள் திவ்யமான குங்கும புஷ்பத்தை அரைச்சு அந்த வாசனையை கையில வச்சுன்னு காத்துட்டு அம்பாளுக்கு வாசனையோடு கூடின மையெல்லாம் வச்சுட்டு அம்பாளுடைய கண்ணல மை இடுவதற்காக பரிதானியா உடைகளை தரிச்சுக் கொள்வது போல அப்படி பல ஸ்திரீகள் பாதுகாப்புக்காக உள்ள உடைகளை தரிச்சுண்டு ஆயுதங்கள்லாம் கையில வச்சிருந்து கோட்டிக்கணக்கான பேர்கள் காத்துக்கிட்டு இருக்காளாம் அம்பாள் அப்படி போறபோது வரபோது அந்த கட்டாட்சத்தை கொஞ்சம் மேல போட்டிருக்காளாம் என்ன இருக்கா ஒரு ஒரு ஸ்திரீகளும் மூலகத்தையும் துச்சமா நினைச்சிருக்காரு துச்சீகிருத்த ஜகத்ரயாகிறார் அம்மா கிருபா லேசம் அவளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் மூலகமும் அவர்களுக்கு பெரிதாக தோணலையா அது மாதிரி சந்தோஷமா அம்பாளுடைய பக்கத்துல இருந்திருக்காளாம் காயத்ரி சகிதா அப்படி காயத்ரியோட குடும்பதேவன் உட்கார்ந்ததுக்காலாம் இந்த கிழக்குக்கும் தெற்குக்கும் மத்தியில் உள்ள அந்த திக்கிலே அந்த கோணத்திலே கோணே சதுர்புஜத்தோட கூட நிதித்திருக்கிறேன் நாராயணனுடைய கோவிலா அங்கே அது மட்டுமானா சங்காத்தி ஆயுதங்களோட சுவாமி பிரகாசிக்கிறாளா அது மட்டும் அர்த்தம் அல்ல பகவான் என்னென்ன அவதாரங்கள் பண்ணினாரோ அத்தனை அவதாரமூர்த்தியும் நிறுத்திருக்கிறேன் நிறுத்திருக்குங்கிறது ராட்சசாலாம் இருக்கிறதுக்கு அவர்களுடைய பாத வராம நாராயணன் அங்க பார்த்துட்டு இருக்காளாம் ஏ விஷ்ணு மத்தியாவதாரம் கூர்மாவதாரம் முதலிய அவதாரமூர்த்தி எல்லாம் அங்க திவ்ய ரூபத்தோட பிரகாசிக்கிறாளாம் ஏ மற்ற கூர்மாதயோ சொல்ற போது சாவித்ரியினுடைய சுரூபம் என்னென்ன உண்டோ அத்தனை தேவதைகளும் அங்க திவ்ய ரூபத்தோட பிரகாசிக்கிறாளாம் சாவித்ரி விக்ராய பிரகாசிக்கிறாளாம் சரஸ்வதி தேவி எங்க பக்கத்துல இருக்காளாம் இன்னும் தட்சிணாமூர்த்தி முதலிய பல அவதாரங்களுடைய பரமேஸ்வரன் என்ன நடராஜா தட்சிணாமூர்த்தி அப்படி பல தட்சிணாமூர்த்தி ஞானத்தை உபதேசம் பண்றவன் நடராஜா யமபயத்தை போக்குறவன் இந்த அபஸ்மாரங்கிற ரோகத்தை போக்குறவன் அது அது ஒரு அவசரம் இது அபஸ்மாராதி ரோகங்கள்லாம் போயிடும் நடராஜாவை போய் தரிசிச்சா கணபதியினுடைய பிரசாதமும் நடராஜாவினுடைய பிரசாதமும் இருந்தா இந்த மயக்கம் வர வியாதி போயிடும் மூலாகாரத்துல உள்ள கோளாறுனாலதான் அந்த வியாதி வருது ஆகாரம் பண்ணினா கீழே விழுந்துடுவோம் சிவன் அதுக்காக சாப்பிடாமட்டும் மயங்கியும் கீழே விழுவன் வல்லோடைய அடிபடும் இப்படி எல்லாம் கஷ்டங்கள் வரும் அந்த வியாதியெல்லாம் கணபதியும் சித்தரேசனையும் சேவிச்சா போயிடும் ஊர்துவம் சமுட்சிஷ்டபாதம் காலம் அதிக்ஷித்த காலம் அத்தாவயாத்தூலம் தீனபாந்தயாளும் கபாலதானம் கபாலம் ததானம் ஸ்ரீஜித்தவேஷம் பஜேயம் दीक्षितेन्द्रिष्टु मन्त्रेयम् उदाभूतिताङ्ग्रिम् उदाभूतिताङ्ग्रिम् श्रीजित्सवेशम् देहम् பாலேஸ்வந்தினேஷம் व्याघ्रपादायि सन्न्यस्तबिल्वादिपत्रम् सन्न्यस्तबिल्वादिपत्रम् गोविन्दराजैकमित्रम् व्याघ्रकर्मैकवस्त्रम् भवानी कलत्रम् भवानी कलत्रम् ஈவித்ததேசம் பஜேகம் நேத்ராக்னிசந்தமானம் பாதமூலேன சாக்ராந்த துஷ்டாபஸ்மாரம் ஆக்ராந்த துஷ்டாபஸ்மாரம் கண்டேன சத்சர்பஹாரம் வேதசாரம் விராகம் ஜட்டாஜூடபாரம் ஜட்டாஜூ பாரம் ஸ்ரீஜித்தவேதம் பஜேகம் ஸ்தோத்திரங்கள்லாம் படிச்சா யமபயமே இல்லை யமன் வரவே மாட்டான் நம்ம இடத்துல கைலாசம் தான் வைகுண்டம் தான் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை சித்தரேஷ தசகம்னு பத்து ஸ்லோகம் ஜெயமங்கல ஸ்தோத்திரத்தில் இருந்து அப்படியே நித்தியம் ஜபிக்கணும் சிதம்பரம் இது ப்ரூயாத் சதுர் ஜனனவர்ஜிதா சிதம்பரம்னு சொன்னா பிறப்பு இல்லையா அவன் சாக மாட்டானா யமன் வந்து கொண்டு போக மாட்டானா அவன் பகவன் லோகம் தான் போகணுட்டாள் சிதம்பரம் இசிப்ரூயா அது ஏதோ ஒரு கட்டில வச்சிருப்போம் பிரதோஷ கட்டில இருந்து பிரசாதம் வந்திருக்குன்னு சொல்லுவான் சொன்னா போறோம் சிதம்பரம்னு காதல விழுந்தா போறோம் சிதம்பரம் இதிப்ரூயா சகத் ஜனனவர்ஜிதா சிதம்பரம் ஸ்ரீரங்கம் குருவாயூர் இந்த கஷேத்திரங்கள்ல எல்லாம் போய் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் பஜனம் பண்றது ஊருக்கு பரப்புறபோது மறுபடியும் எப்போ வந்து பார்ப்போம்ங்கிற அந்த அந்த உருக்கத்தோட தான் நாட்டுக்கு பரப்பிடுவோம் அப்படித்தான் பரப்பிட முடியாது அந்த கஷேத்திரங்கள் அத்தனை வருஷத்தி அதனாலே சித்திரேஷ ஸ்தோத்திரங்கள்லாம் ஜபிக்கணும் அந்த ரோகங்கள் எல்லாம் போக்குற சித்திரேஷம் தட்சிணாமூர்த்தி முதலிய மூர்த்திகள் எல்லாம் வாயு திக்கிலே பாரமேஸ்வரமான திக்கது அந்த திக்கிலே எல்லாரும் வணங்குகிறார்களா தட்சிணாதயோ காளி மகாலட்சுமீஸ்வரர் அப்படி பல ரூபம் உண்டு தேவதைகள் வந்து இருக்காளாம் கௌரி சதுஷ்யாகமாயே சதுஷ்யாகமாயே அங்க பிரகாசிக்கிறதாம் சதோஷ எல்லாம் இருக்குங்க அக்னி குண்டங்கள் எல்லாம் இருக்கு குபேரம் வாரி வாரி பொருளை வாரி கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானா அவங்க குபேரோதனதாயகா தேவதைகளுடைய மத்தியிலே ஆயிரம் தூண்களோடு கூடின மண்டபங்கள்லாம் அங்க இருக்காம் சகசிரஸ்தம்பதம் யுக்தா அந்த அம்பாளுடைய சிந்தாமணி கிரகத்துல நாலு மண்டபம் இருக்காம் நாலு இருக்குன்னு ஒவ்வொரு மண்டபத்திலையும் ஆயிரம் தூண்களாம் ஆயிரம் தூண்களும் எல்லாம் நவரத்ன கச்சிதமான தூண்கள் இந்த நாலு மண்டபத்துக்கும் என்ன பேரு சிங்கார மண்டபத்தை மண்டபம் ஏகாந்த மண்டபம் நாலு மண்டபமாம் நாலாவது மண்டபம் இருக்கே ஏகாந்த மண்டபம் அதுலதான் லோகரட்சணம் எப்படி பண்ணணும் எந்த தேசத்திலே எந்த லோகத்திலே எந்த பக்தாளுக்கு கஷ்டம் வந்திருக்கு அதை நீக்கணும் என்று மந்திரிகள் ஆலோசனை தெரிஞ்ச தேவிகளோட கூட அம்பாளங்கையோந்த ஏகாந்த மண்டபத்திலே விசிந்தனம் மந்திரிநீரகிதாயம் கராதி ஜகதம்பிகா இந்தாமணி ஸ்வர்ணமயமான மஞ்சமங்கே அந்த சிகிரகத்துல அதுபங்கள் தச தத்துவங்கள் படிக்கட்ட இந்த திவ்யமான மஞ்சத்துல ஏறுவதற்கு தஸ்யோபரிமஹாதேவா திவ்ய சௌந்தரியத்தோட பிரகாசிக்கிறாளாம் மகான் யாரு அவன் கேட்டால் அம்பாளே தன்னுடைய ஒரு ஊர்ல இருந்து அப்படி ஒரு மூர்த்தியை பண்ணி வச்சிருக்காளாம் யாதேவி நிஜலீலார்த்தம் மகாதேவன் சொல்றாள் இந்த மகாதேவாங்கிற சப்தம் இருக்கே மகாதேவ மகாதேவ மகாதேவே ஜெயந்த்வனி வைவஸ்வத மகாராஜ சங்குத்தன மௌலி சங்குத்தனத்வனிகின்றாள் மகாதேவ மகாதேவானா எவன் பயப்படுவனா கோதி பிரம்மஹத்தியம் எல்லாம் போயிடுவான் அவன் பெரிய பாபமாகிற காடெல்லாம் தீ பிடிச்சுன்னு எரியுமாம் மகாதேவான்னு சொன்னான் இந்த மகாதேவாங்கிற சப்தத்துக்கு அதனால சிவராம கோவிந்த நாராயண மகாதேவா என்று இந்த பதினஞ்சு அக்ஷரங்களையும் வருமண மகான்கள் திரும்ப திரும்ப சொல்வாள் ஹரேராம ஹரேராமா சொல்றா போலே சிவராம கோவிந்த நாராயண மகாதேவ சிவராம கோவிந்த நாராயண மகாதேவான்னு சொல்லிண்டே இருப்பாள் கோட்டையோ பிரம்மஹத்தியான அகமியாகம கோட்டையா സദ്യ പ്രളയമായാന്തി മഹാദേവേതി കീർത്തനാത് കൂടി ബ്രഹ്മഹത്യ ദോഷം കൂട്ടി ദുഷ്ടസ്ത്രീ സംഘത്താൽ ഏർപ്പെട്ട പാപം എല്ലാം മഹാദേവ മഹാദേവ മഹാദേവാന്നാ പോയിടുമാ കോട്ടയോ ബ്രഹ്മഹത്യാണാം അഗമ്യാഗമ കോട്ടയ സദ്യ പ്രളയമായാന്തി മഹാദേവേതി കീർത്തനാത് அப்படிப்பட்ட மந்திரம் மகாதேவாங்கிற அந்த சப்தனை அப்படிப்பட்ட மகாதேவனை அம்பாள் வந்து தான் வந்து திவ்யபோகங்களை அனுபவிப்பதற்காக தம்பதியில் தான் வந்து லீல செய்வதற்காக சாயா தேவி நிஜலீலாட்சம் र्पदर्पणाशोद्यसि कोटिकम् दर्पसुन्दरः சந்தர்ப்பன் இருக்கானே மன்மகன் அவனுடைய கொழுப்பட அடக்குவதற்காக கோட்டி மன்மகனுடைய സൗന്ദര്യത്തോട് അഴകോടെ പരമേശ്വരൻ പ്രകാശിക്കരാളാം കണ്ടോടികം ദർഭസുന്ദര പഞ്ചവക്ര ത്രിനേത്ര മണിഭൂഷണഭൂഷ ஐந்து மூன்று கண்கள் திவ்ய ரத்னங்கிருதமான மங்கள சரீரம் ശക്തിയായി പരമേശ്വരൻ പ്രകാശിതം പഞ്ചവത്ര முத்திரையோட மான் முதலியவைகளை கையில தரிச்சிந்தி அபயஹஸ்தம் மரண முத்திரையோட பரமேஸ்வரன் பிரகாசிக்கிறாள் நிஜ பாஹுபிகே தேஜஸ்தா இருக்கு இந்த குழுமையை பார்த்தா கோட்டி சந்திரனுடைய குழுமையா இருக்கா அம்பாளுடைய அந்த குழுமை பரமேஸ்வரனுடைய குழுமை கோட்டி சூரிய பிரதிகோட்டி சுஷீதர புவனேஸ்வரி அம்பாள் புவனேஸ்வரி எந்த புவனேஸ்வரிக்காக இப்போ மகாஹுதி நடக்க போறதோ எந்த மகாஹுதி காலத்துல உத்திஷ்ட தேவி கல்யாணி அம்மா இந்த ஆகுதி எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் எழுந்திருந்து உலகத்தெல்லாம் பார்த்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் புரியணும்னு உபாசகர்கள் சொல்லும்பொழுது அம்பாள் எழுந்திருந்து கண்களால பார்ப்பது போல் தோன்றும் உத்திஷ்ட தேவி கல்யாணி என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட மகா தேவியானவள் அங்க பிரகாசிக்கிறாளாம் பரமேஸ்வரனுடைய நடந்து பாகத்துல வாம உத்தியானம் போட்டு இருக்காளாம் அதுல நவரத்னங்கள் வச்சு இழைச்சிருக்கான் ஒரே பளபளபளவன்னு மின்றுதான் நவரத்னகமாலி என்ன அதனால பண்ணின ஒரு வேலை அதை இருக்காள் ரெண்டு கைகள்லையும் காந்தி மின்னிச்சு மயிறு சொல்ல சொல்லையா தொங்குறது நெத்திய பார்த்தா அர்த்தச்சந்திரனை போல தோன்றுகிறது அர்த்தச்ச நெத்தியம் அப்படி அழகான நெத்தி அழகான அழகம் திவ்யமான சிந்தூர திலகம் அப்படி மேல குங்குமமான நாசிக்கை நீரோத்பண நேற்றம் செவந்த அதழ்கள்ல தாட்டங்கம் முக்தம் சதுர்புஜம் அம்பாள் மகாதேவனுடைய பக்கத்தாகத்துல அப்படி பிரகாசிக்கிறாளா ஸ்ரீ மகாமந்திரத்தை ஜபிக்கிறவாள்லாம் இப்படித்தான் உதயகார சூரியன் போன்ற செவந்த நிறத்தோட கூட அம்பாள் நாலு கைகளோட கூட சந்திரனை கிரீட்டமாக வைத்துக் கொண்டு மூன்று கண்களோட அழகாக மந்தகாச முகத்தோட அம்பாள் இருப்பதாக அப்படி ஜபிக்கணும் அப்படி ஜபிச்சா என்ன மகாலட்சுமி சரஸ்வதி எல்லாரும் வந்து நிற்பாரு அம்பாளுடைய மகிமிக்கு அளவோ ஆச்சாரியால் சொன்னால் அம்பாளை பத்தி சொல்ற பொழுது தேவ தேவஸ்திரீகளை பிரம்மா எதுனால தெரியுமான்னாள் விசாலஸ்ரீகண்டத்ரவ மிருகமத ஆச்சாரியால் ஆனந்தலஹரின்னு ஆனந்தலஹரின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள் அது சொல்ற போது சொன்னால் இந்த ஸ்ரீகளை எதனால சிருஷ்டிச்சான் தெரியுமா பிரம்மா நாள் விசாலஸ்ரீகண்டத்ரவ மிருகமத प्रसूनम् या विश्वम् अगवदितवाद्यङ्गसलिलम् समादायत्र कृष्टाचलित चलितपदपाम् शूनितकरैः समादत्ते दृष्टिम् विबुधपुरपङ्के मृगमद भूसृण प्रसूनम् यामिश्रम् भगवति சலிலம் அம்பாளுக்கு அம்பாளுக்கு அபியங்க ஸ்நானம் பண்ணி வச்சு மணித்வீபில அதுல என்ன திவ்யமான சந்தன பொடி கட்டி முதலிய வாசனைகள் குங்கும புஷ்பம் இதுகள்னாலே பண்ணின தைலங்கள்லாம் தேய்ச்சி நல்ல உயர்ந்த வாசனை புடிகள்னாலே அம்பாளுடைய உடம்ப தேய்ச்சி அலம்பி அதுல இருந்து வந்த ஜலம் இருக்க அந்த வாசன ஜலம் அந்த ஜலத்தை பிரம்மா கையால் எடுத்து புவனேஸ்வரி நடந்து போற போது அவன் கால்பட்ட மண் தூளிகள் இருக்கே அதை இந்த ஜலத்துல போட்டு அப்படியே பிசைஞ்சு இடுத்து வச்ச பெண்கள் தான் தேவஸ்திரீகளா அம்பாளுடைய அபியங்க ஸ்நான காலத்துல ஓடி வந்த ஜலம் ஜலம் அம்பாள் நடந்து போற பொழுது அவன் கால்பட்ட புழுதிகள் இத ஜலத்துல கலந்து அப்படி புடிச்சு வச்ச புலிகள் தான் தேவஸ்திரீகள் இது எத்தனை பெருமை இதுலேருந்து பார்த்துக்கோன்னாள் அது கூட கூட சமாதாய சமாதப்தே திருஷ்டிம் திபுதபுரபங்கே முகதுஷா Thank you. மணித்வீபில் அம்பாள் அங்க ஒரு சரசு இருக்க ஒரே தாமரையாம் ஆனந்த ஜலமம் வசந்தத்துல உள்ள புஷ்ப வாசனை எல்லாம் அதுல இருக்காம அந்த சரத்துல அந்த சரஸ்ல அம்பாள் சசிகளோட கூட விரங்கி நீஞ்சனாளாம் திவ்யரூபத்தோட அப்படி அம்பாள் சகிகளோட கூட உருக்கி வார்த்த தங்கம் போன்ற சரீரத்தோட அந்த ஜலத்துல ஜலக்கிரீட பண்றாளே அது மாதிரி பண்றா நினைச்சா ஜுவரஜனித பீமசரத்தினால் ஆச்சாரியார் பிரம்மண முரஜரம் வந்துட்டே இருக்கணும் ஜுரங்கள்லாம் போயிடுமா அம்பால போ அது மாதிரி தியானம் பண்ணணும் நூத்தி நாலு டிகிரி நூத்தஞ்சு டிகிரி ஜுரம் வந்துவிடும் டாக்டரை கேட்டா இன்னும் பத்து நாள் கழித்து தான் என்ன ஜுரம்னு தெரியும் ஒரு ஒரு மருந்தா கொடுத்து பார்த்து தெரியணும் அவர் என்ன பண்ணுவார் வரல ஞானியா ஏதோ மருந்து சொல்லியிருக்கிறத வச்சுனாலும் காரியம் செய்ய முடியும் வேற என்ன பண்ண முடியும் அது அம்பாளை ஸ்மரிச்சா அந்த ஜுரஜரித்த பீடா அபசரத்தின் ஓடி போயிடும் ஆச்சாரியா ஆனந்தலகரிங்கிற ஸ்தோத்திரத்துல இருக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் அம்பாள் அப்படி தியானம் பண்ணணும் ஜனத்துல ஜலக்கீழ பண்றா போலே தியானம் பண்ணினாலே ஆனந்தமா இருக்கே வசந்தே ஆனந்தே நம்ம ஆனந்தமான ஜலமா அந்த ஜலத்துல செகிகளோடு கூட விளையாட்டாம் அப்படி விளையாடுறதாக ஸ்மரிச்சா பூர்வம் ஜுவரஜனித்த பீடா அபசரதி இதெல்லாம் பூர்வம்னு ஆச்சாரியால் வாக்குல தப்பி வருமா என்னைக்கோ அவதரிச்சால் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு பரமேஸ்வரன் அந்த பிரபு பண்ணின ஸ்தோத்திரம் அம்பாளை பத்தின ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட மாதா மகாதேவனோட கூட புவனேஸ்வரியாய் பிரகாசிக்கிறாள் பாஷம் கயிறு அங்குஷம் முத்ரே இப்படி நாலு கைகளோட கூட அம்பாள் பிரகாசிக்கிறார் ஆமா ரெண்டு ஆயுதம் ரெண்டு முதிரையோட கூடின கரம் இப்படி நாலு கைகள் அழகுக்குடைய இருப்புக்கு அடமாம் அம்பாள் சௌந்தர்யதாரா ஆமா நிர்வியாஜமான கருணையா ஆமா குழந்தை இடத்துல அம்மாக்கு என்ன கருணையோ அது மாதிரி கருணையாம் உலகத்தில் உள்ள பக்தர்களிடத்துல அங்கே பக்கத்துல இருக்காளாம் புவனேஷியினுடைய மூர்த்தி பக்கத்துல சுத்தி இருக்காளாம் அம்பாளுடைய பக்கத்துல இருக்காளாம் திவ்ய ரூபோதிகளாக அம்பாளுடைய பக்கத்துல சங்கநிசி பத்மநிசி ரெண்டும் இருக்கான் எஸ்யாஸ்து பார்ஷாகே நிதி சங்க பத்மகோ ஜெகன்மாதாவான புவனேஸ்வரி அங்க பிரகாசிக்கிறாளாம் தத்வாமாஜதே கவலையோ துவேஷமோ பொறாமையோ அசூயையோ கோபமோ காமமும் இந்த தோஷங்கள்லாம் இல்லவே இல்லையா தெய்வத்தின் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் இருக்குமா தெய்வத்தை விட்டு விலகினவனுக்குத்தான் இப்படி எல்லாம் இருக்கும் கோட்டி கோட்டி பேர்கள் தம்பதிகளா அங்க வந்து நிக்கிறாளாம் நல்ல யௌவனத்தோட கூட யுவதிகளான மனைவிகளோட அம்பாளை வந்து உபாசிச்ச குடும்பம் தம்பதிகளா தம்பதிகளா சேர்ந்து சேர்ந்து அங்க வந்து நிற்கிறாளாம் சர்வே அவளோட கூட கோடி கோடி தம்பதிகள் அங்கு வந்து நிற்கிறாளாம் ஸ்ரீபுவனேஸ்வரி புவனேஸ்வரி வந்து அங்க பஜிக்கிறாளாம் நமஸ்கரிக்கிறீ மாயாபீயத்தை புவனேஸ்வரி மகாமந்திரத்தை அங்க வந்து ஜபிக்கிறாளாம் ஜானஸ்லோகம் சொல்லி அம்பாள் அப்படியே ஆனந்த கண்ணீரை பெருக விட்டு அனுகிரகம் பண்றாளாம் केचित् लोकता ब्रह्मा केचित् गताः सर्वतां गताः केचित् साष्टिता புவனேஸ்வரியினுடைய லோகத்துக்கு வந்து சாலோக்கியத்தை அடைஞ்சிருக்காளாம் சில பேர்கள் சாமீபியத்தை அடைஞ்சிருக்காளாம் சில பேர்கள் சாரூக்கியத்தை அடைஞ்சிருக்காளாம் சில பேர்கள் அம்பாளோடையே சிறந்திருக்காளாம் சாரூக்கியம்னா அம்பாளை போலவே ஆறுது ஆச்சாரியாவுடைய விக்கிரகம் காஞ்சியிலே உள்ள போற போது பக்கத்துல பார்த்தா அப்படியே ஒரு விக்கிரகம் இருக்கு பக்கத்துல தண்டம் கமண்டலும் எல்லாம் இருக்கு அவன் அம்பாளுடைய சுரூபமா ஸ்ரீ ரூபமா இருக்காள் ஆச்சாரியா அவன் அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிச்சு ஜபிச்சு ஜபிச்சு அம்பாளாகவே ஆயிடுறாள் எந்த தெய்வத்தை உபாசிக்கிறானோ அந்த தெய்வமாகவே ஆயிடுவார்களான் அதனால எத்திர துத்பவதி தத்திர துத்பவதி யசாக்கிருத்து அஸ்மின் லோகே புருஷோ பவதி பவதி அனந்த கல்யாண குணநிலையான பகவான உபாசிச்சா பகவான் ஆயிடுவான் அம்பாளை உபாசிச்சா அம்பாள் ஆயிடுவான் அது மாதிரி ஆச்சாரியாளாய் அம்பிகாபுரம்ங்கிற ஊர்ல அங்க இந்த மந்திரத்தை ஜபிச்சாடா அம்பி அம்பின்னு பேர் அங்கே ஆமா நித்திய தீர்த்தம் பிரம்மண ஜலம் ஓடிக்கிட்டே இருக்கு போனா அங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கணும்னு தோணும் அம்பிங்கிற கிராமத்துல காஞ்சியில மூன்று மைல்ல உள்ள இடம் முக்கியமான கஷேத்திரம் காஞ்சி நகரீஷு காஞ்சி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா புஷ்பேஷு ஜாதி புஷ்பங்களுக்குள்ள வசத்தி ஜாதி ஸ்திரீகளுக்குள்ள வசத்தி ரம்பே நகரங்களுக்குள்ள சிறந்த பட்டம் காஞ்சி குமான்களுக்குள்ள உயர்ந்தவன் நார் இப்படி எல்லாம் போய் மகான்கள் எல்லாம் போய் சொல்லியிருக்காள் அப்படிப்பட்ட காஞ்சி காஞ்சியிலே போய் பார்த்தா தெரியும் அந்த சாருக்கியத்தை அந்த மந்திரத்தை ஜபிச்சு ஆச்சாரியாளாக இருக்கிறது ஏழு கோடி மகாமந்திரம் இருக்கு அத்தனை மந்திரங்களும் திவ்ய ரூபத்தோட அம்பாளுடைய சந்திசையில உட்கார்ந்துட்டு இருக்கான் சப்தகோடி மகாமந்திர மூர்த்திமந்தே சகலா சகல தேவதைகளும் சகல வித்தைகளும் இந்த ரூபவத்திகளாக அங்க அம்பாளுடைய சன்னிதியில பிரகாசிக்கிற எத்தனையோ ஸ்ரீ தேவதைகள் பக்கத்துல இருக்காள் முப்பத்தி ரெண்டு பேர்கள் அவர்களை சித்தி அறுபத்தி நாலு பேர்கள் அவர்களை சித்தி லட்சம் லட்சம் பேர்கள் இப்படி எல்லாம் கணக்கு சொல்லி அந்த சிந்தாசனே அம்பாள பரமேஸ்வரனோட கூட சேர்த்து வச்சு ராஜராஜேஸ்வரியாய் புவனேஸ்வரியாக அத்தனை தேவதைகளும் ராஜ்யாபிஷேகம் பண்ணி அம்பாள் லோகக்ஷேமார்த்தமாய் சிந்தாமணி கிரகத்திலே மணி துவீபிலே பிரம்மலோகத்துக்கு மேற்பட்ட லோகத்திலே சர்வலோகத்துக்கும் கொடை போன்ற உலகத்திலே பரமேஸ்வரனோட பிரகாசிக்கிறேன் இந்த சரித்திரம் காட்டவாள் சொன்னவாள் சொல்ல முடியா பண்ணினவாள் அந்த அம்பாளை ஸ்மரித்தவர்கள் எல்லோருக்கும் சகல மங்களங்களும் உண்டாய் அஷ்டைஸ்வரியும் உண்டாய் சர்வ ஸ்ரீ சமிருத்தியோட கூட லட்சுமியும் ராஜகுலே ஜெயம் ரணபுரி க்ஷேமன் மத்மனியும் சொல்லி அம்பாள் பரப்பிரகாரமாக தரிசனம் கொடுத்து சர்வம் பாபம் வினச்சதே சிந்தாமணி கிரகத்தை ஒருத்தன் நினைச்சானேனா சமஸ்த பாபம் போயிடுமா அவன் அம்பாள் வந்து பிரம்மலோகத்துக்கு மேலே மணித்வீபிலே அமிர்தமானமயமான சமுத்திரத்தினுடைய மத்தியிலே சங்கநிசி பத்மநிசிக்கு மத்தியிலே ஒரு ஸ்வர்ணமயமான மஞ்சத்திலே பத்து படிக்கட்டுகள் உள்ள அந்த மஞ்சத்திலே பரமேஸ்வரோடு சேர்ந்து அம்பாள் பிரகாசிக்கிறாள்னு ஸ்மரிச்சா பூர்வம் பாபம் சமஸ்த பாபம் போடுங்கிறாள் ஏதஸ்ய ஸ்மரண யாராவது கடைசி காலத்துல மணித்வீப ஸ்மரிச்சா அம்பாளுடைய சமீபம் போய் சேருவார்களாம் மிருத்வாத்ரைவ அத்தியாய பஞ்சகம் தே मनसि पदे இந்த அத்தியாயம் இது அம்பாளை பத்தி வர்ணிச்ச மனிதீப பத்தி வர்ணிச்ச அத்தியாயம் இந்த அத்தியாயங்களை படிச்சா பூத பிரேத பிசாச்சாதி பாதை அங்க இருக்கலாம் அப்படிப்பட்ட மகத் தேவதைகளும் சகலே துர்கை முதலி அம்பாலும் அங்க இருப்பதனால என்னவா அங்க பூத்த பிரேதம் காதைகள் இருக்கும் வீடு கட்டினா அவசியம் தெய்வ நடத்தல் நடக்கும் ஆமா அம்பாளை பத்தி பேசினா அந்த கிரகம் அடி வாரியா வளருமாம் குழந்தைகள் எல்லாம் க்ஷேமமாகும் கல்யாணம் கிரகம் கட்சி நடத்துல படிச்சா கல்யாணம் தேன ஜாயத்தை நித்திய கல்யாணமா இருக்கும் அந்த கிரகத்திலேன்னு சொல்றாள் வியாசன் சொல்லிவிட்டு ஸ்ரீபாகவதம் நாம புராணம் ரதிதம் புரா அத்யாபிதேவலோகே அத்யாபிதேவலோகே நமஸ்தி தேவலோகத்துல கோட்டி கோட்டி கிரந்தங்கள் இருக்காம் தேவி பத்தின கிரந்தங்கள் அதுல ஒரு ஏகதேசமாம் இது சதுஷம் இது மாதிரி பாபத்தை போக்கக்கூடிய கிரந்தம் ரொம்ப அரிதுன்னு சொல்றாள் ஒரு ஒரு அடிக்கடி ஒரு பதத்துக்கு பதம் இத காதுல கேட்கிற போது அஸ்வமேத யாகம் பண்ணின புண்ணியமா பதே இது உபதேசம் பண்றவாளும் வியாசராக நினைச்சு கேட்கணும் அவர்களுடைய அருள் வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இந்த புராணம் சகல பாக்கியத்தையும் கொடுக்கும் வித்யார்த்தி காட்டா சகல வித்தைகளையும் அடைவன் புத்திரார்த்தி காட்டால் ஏராளமான குழந்தைகளை அடைவான் கன்னியார்த்தி காட்டால் நல்ல தெய்வமான கன்னிக்கையை விவாகம் பண்ணிட்டு க்ஷேமத்தை அடையவன் இதை கேட்பவர்களுக்கு உலகத்துல அடைய முடியாத ஒரு பொருள் ஒண்ணும் இல்ல இல்லேன்னு விட்டாள் துர்லபம் கேட்டானே அழகான கீர்த்தி அடைஞ்சு அவனுடைய வித்தையினால உலகத்தை எல்லாம் குளிர பண்ணி வைப்பன் எங்க பார்த்தாலும் கீர்த்தி பரவம்னு சொல்லிவிட்டு இந்த புஸ்தகம் இருக்கிற கிரகத்திலேயே அம்பாள் நேரம் இருப்பாள்னு சொல்லி இப்படி சூத்தர் இந்த புராணத்தை சொன்னதே முனிவர்கள்லாம் சூத்தருக்கு நமஸ்காரம் பண்ணி அம்பாளுடைய சரணத்தை சித்தத்துல வச்சிருந்து சூத்தர் புறப்பட்டு போனாளுங்கிற பரியந்தம் சொல்லி இந்த புராணத்தை பூர்த்தி பண்ணினாள் இந்த புராணம் நல்ல முறையில நடந்தது அழகான முறையிலே அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள் சீக்கிரத்தில் மழை பெய்யும் உங்க சங்கல்பம் ஆன உடனே கொட்டி விடுவீங்க மழை அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை ரொம்ப தாபம் சாத்தியமாயிருச்சு இது பசுக்கும் மிருகங்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் குழந்தைகளுக்கும் தான் பாதை நாசனம்னு இந்த கிரக சேர்க்கையே அவாளைத்தான் பாதிக்குங்கிறாள் அவளெல்லாம் பாதிக்காமல் க்ஷேமமாக இருப்பதற்காகத்தான் மஞ்சளை கொண்டு கொட்டியிருக்காள் வசுமதி சொல்லி சொல்லி ஒரே இடியா ஸ்வர்ணத்தை கொண்டு கொட்டுவது போல எல்லாருமா கொண்டு கொட்டியிருக்காள் அதே மாதிரி ஆறாவது இங்கார அவர்களுடைய மனைவி ஆமா பல பேர்களிடத்துல இந்த சுவாசினி பூஜைக்காக போய் கேட்டு வாங்கி வந்திருக்கார்கள் ஒரே குடும்பத்திலே நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வஸ்திரங்கள் கொடுத்திருக்காங்க சொல்றாளே எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கணும் அவர்கள் அவர்கள் மகாட்சேமத்தை அடையணும் அம்பாளுடைய பிரசாதம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக உண்டாகணும் ரத்னமயிர்கள் ஐயர் அவர்கள் இது அழகாக நடத்தினதோட எனக்கு நல்ல ஜாகையாக லட்சுமண இருவாள் கிரகத்துல ஏர் கண்டிஷன் பகல்ல ஏர் கண்டிஷன் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு ஒரு இடத்துல ஏர் கண்டிஷன் டவுனா என்னால தாங்கவே முடியல இன்னைக்கு மத்தியானம் பத்து மணிக்கு எங்கேயோ வெளியில போயிட்டு வந்துட்டேன் அதையெல்லாம் இருக்கிறது ஏண்டாப்பா வெளியில் போனோம்னு ஆயிடுச்சு சென்னைக்கு ஏன் வந்தோம்னு தோணி போயிடுச்சு எனக்கு அது மாதிரியான சிரமத்தை கொடுக்குற வெயில்ல எனக்கு வெயில் தெரியாம லட்சுமியர் அவர்களும் அவ குடும்பத்தினர்களும் அவ மனைவி பத்மான் செய்து அவெல்லாம் நல்ல ஹதயம் உள்ளவர்கள் எத்தனை அன்போட கூட ஆத்துல பூஜைக்கு எல்லாம் வசதி பண்ணி கொடுத்து சகல வசதிகளையும் செய்து கொடுத்தவர்கள் எல்லாருக்கும் அம்பாள் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கணும் ஸ்தோத்திரமான சிரேஷ்டெல்லாம் முதலிய பக்தர்கள்லாம் அடையணும் இந்த தெருவுக்கு இந்த அழுவார்பேட்டைக்கு கோபாலசுவாமி இருவாள்லாம் இங்க இருக்கிற இந்த இந்த தெருவுல பெரிய இந்த பாக்கியம் கிடைச்சதே வாழ்க்கை ஐயா ரங்கசாமி இருவாள் போது எல்லாரும் இங்க வசிக்கிறார் கைலாசம் எல்லாரும் இங்கதானே இருக்காரு நம்ம டாக்டர் ராமச்சந்திரன் வரும் எல்லாருக்கும் பெரிய பாக்கியம் இங்க இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வளவு சமீபத்திலே அம்பாளுடைய சரித்திரம் ராமச்சரித்திரம் பாரதம் பாகவதாதி கிரந்தங்கள்லாம் நடந்தது இந்த பேட்டவாசிகளுக்கு இது ஒரு பெரிய மகத்தான லாபம் இது இது மாதிரி பதே பதே தர்மங்கள்லாம் நடக்கணும் அம்பாளுடைய பிரசாதம் பரிபூர்ணமா உண்டாகணும் நான் நாளை தினம் காஞ்சியில போய் பிரவச்சனம் பண்ணிவிட்டு நாளன்னை தினம் ரயில்ல புதுக்கோட்டை போறேன் பெரியவாள் வரணும்னு சொல்லியிருக்காள் அங்கேயும் போய் தேவி பாகவத்தம் அம்பாவுடைய மகிமை சொல்ல போறேன் இந்த ஹோமத்துக்காக மகாபதிக்காக என்ன லட்சக்கணக்கான வயதுகள் வரப்போறாள் இப்பவே கூட்டம் தாங்கலையா இங்கிருந்து வந்தவர்கள் சொல்றாள் நகரம் தாங்கல்லேன்னு சொல்றாள் அப்படி அவா தவம் தபசு அவசூத பரம்பரையை சேர்ந்தவர்கள் அவர்கள் அவர்கள் பிரம்மச்சரியத்தில் பிட்சை வாங்கின காலம் எனக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்கள் அம்பாளுடைய மந்திரத்தை புவனேஸ்வரி மந்திரத்தை கோடிக்கணக்காக ஜபிச்சு ஜபிச்சு அம்பாளாக ஆனவர்கள் இந்த பெரிய மகாயாகம் அது உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கணும் ரத்னமயில்வாழ் குடும்பமும் அவளை சேர்ந்த இந்த தர்மத்தில் ஈடுபட்ட குடும்பமும் ஆச்சந்திரார்த்தமான க்ஷேமத்தை அடையணும்னு நான் அம்பாளை பிரார்த்திக்கிறேன் நந்தினி நந்திதமே விஸ்வவிநாதினி ിലാദിനി വാദിനി വിഷ്ണു വിലാദിനി ജ്യേഷ്ഠനത്തെ ഭഗവതി കിതി കണ്ഠ കുടുംബിനി ഭൂരി കുടുംബിനി ഭൂരി കൃതേ ജയ ജയ മൃഗാപുരമർദിനി രമ്യകവർത്തിനി ശൈവസുഖേ